வேண்டிய விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் என்று கேட்டா அதெல்லாம் இந்த உபன்யாசம் கேட்கறது மறுபடியும் கட்ட படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்காகத்தான் படிக்கிறோம் அடிக்கடி சொல்லுவேன் எங்க கேட்டாலும் ஆலோசனம் பண்ணத்தையும் சரி உபன்யாசம் பண்ணி இதெல்லாம் ட்ரெயின் பை சுவாமி இதெல்லாம் வெளிப்படுத்தாலும் ட்ரெயின் கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த காலத்துல கொடுத்தாரு அந்த காலத்துல நாங்கெல்லாம் பயன்படுத்த முடியல இந்த மாதிரி பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் எனக்கு தகுந்த லெக்சரர் கிடைக்க மாட்டேங்கிறார் அதுக்கு தகுந்த லெக்சரர் கிடைக்க மாட்டேங்கிறா தெரிஞ்சா சொல்லி தரத்துக்கு ரெடியா இருக்கும் வரமாட்டேங்கிறான் சில பேர் எதுக்காக சொல்லுவாங்க அவரோட கதை இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தான ரகசியங்களோட இருக்கிறேன் திருமந்திரத்துக்கு மந்திர ராஜம்னு பேரு அதனால மந்திரன்னு போட்டார் விஜயநகத்தில் இருக்கிறாங்க தந்தபெருமாள் பரிசிச்ச மாமேகம் சரணம் பிரஜன்னு தந்தபெருமாள் துதிக்கிறான் சக்கரை இடுகிறான் என் காலில் வந்து விழு என் கால கண்ணமாக பத்து அப்படின்னு பெருமாள் துதிக்கிறான் சக்கரை இடுகிறான் அதனால இந்த விஜயநகத்தில் எப்பொழுதுமே நம்முடைய பூர்வாதாரர்கள் வாக்கிய பேத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தத்தை இறந்தோடு அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறபடினால துயத்துக்கு அனுசந்தான ரகத்தில் வருங்க அதனால மந்திர விதி அனுசந்தான மூன்று ரகசியங்களோட சேர்த்திருந்தார் ஆக பிரபந்தங்கள் நாலு ரகசியங்கள் மூணு அந்த நான்கு பிரபந்தங்கள்ல இந்த மூளை கொடுக்கிறாங்க அடுத்த சூழ்நிலை விவரிக்கிறார் இப்ப அதை உரிச்சேன்னா அதுக்கே நாலு மணி நேரம் ஆயிடும் சுருக்கமா சொல்றேன் ஓம் திருவிருத்தம் விவரிக்கிறது நாராயணாய கொண்டு விவரிக்கிறது சரணத்தை அது அடுத்த பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருவருத்தம் திருவாசி பெரிய திருவருத்தாக விவரிக்கிறது கடைசியாக துவயத்தை விவரிக்கிறது திருவாய்மொழி அந்த துவயத்தை விவரிக்கிறது திருவாய்மொழி துவயாத்தம் தீர்க்க சரணாகி என்றது சார சங்கிரகத்தில் இருக்கிறார் உலகராஜா சரிங்களா அது கூட ஆகையினால துவயாத்தத்தை விவரிக்கக்கூடியது எது அதுதான் சிறுக்க சரணாகதியா இருக்கக்கூடிய திருவாரூர் அந்த திருவாரூருடைய அர்த்தத்தை பெரிய பெருமாளத்தை உபதேசித்தபடினால ஆசார சொத்தை பூர்த்தி நவாளமா அவர்களுக்கு உண்டே விட வேற எந்த ஆசாரியாலும் நம்மளுக்கு சம்பிரதாயத்தில் கிடைக்கும் வேற எந்த ஆசாரம் இல்லை அது எம்பெருமானாலுக்கே கிடையாது ஒரு சமயத்துல நம்மள கோஷ்டி நடக்கிறது எப்படியாவது இந்த கோஷ்டியில நானும் கலந்து கொண்டு விட வேண்டும் நானும் கலந்து கொண்டு விட வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த பெரிய பெருமாள் இருந்தாலும் எழுந்தார் அப்போது அந்த காலத்துல விளக்குக்கு செல்ல திருவிளக்கு பிடிக்கணும் தருமான் அவர் பார்க்கலாம் அது வருவான வருத்தம் தருமான பந்துக்கான சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்காக சொல்றவரே அப்படி மனமானவர்களுக்கு ஆர்டர் போட்டால் அவரும் சொன்னார் நாமா பெரிய திருமண்டபமா நம்பருமா தாமானவர்களை தடுத்து அழைத்து நீ மாதம் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை என்று ஓகுவதே வாய்ப்பு முன்னோடு அந்த காட்டால் இப்ப அற்புதமான விஷயங்கள் எதுக்காக சொல்றேன் அப்படி ஒருவரோட காலம் உபன்யாசம் நடக்கிறது அந்த உபன்யாசத்தினுடைய முடிவிலே சின்ன பையனாக ஒரு குழந்தையாக கைகூப்பிக் கொண்டும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்தியால் உதாரணம் யதீந்திர பிரவணம் வந்து தந்த ஜாபாசாரம் வேதத்துக்கு ஓரளவு ஆகிறோம் அந்த மாதிரி திவ்ய பிரபந்தமோ அல்ல சோத்ததாகவோ அல்லது ரகசிய கிரந்தங்களோ சொல்லுகின்ற போதோ இசைவேண்டாக ஆரம்பிக்கணும் முடிக்கட்டி அதைத்தான் முடிக்கிறதா காத்து முறையும் போதோ அந்த முடிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெருமையான மாணவர்கள் ஒருவருக்கே கிடைக்கும் அதனால இலக்காக பெற்றோம் சொன்னா தமிழக மனவாளர்கள் ஒருத்தருக்குத்தான் அது பொருந்தும்னு ஓரளவு சொல்லலாம் இதற்கு மேல ஒரு விவரமும் பண்ணணும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவே ஒரு நேரம் ஆகும் அதனால அடுத்து அடிக்கிட்டாங்க தென்னரங்கார் சீரர்களுக்கு எனக்காக வந்து கொடுத்தாங்க அடியனுடைய தன்மையில ஒரு வருஷம் ஒரு அர்த்தத்தை காட்டா ஞாபகம் கொடுத்தோம் அதையும் சொல்லிவிடுறேன் சீர் என்ற சொல்லுக்கு செல்வம்னு அர்த்தம் தமிழ் தென்னரங்கர் சீர் அப்படின்னா தென்னரங்கத்திற்கு செல்வமாக இருக்கக்கூடிய செல்வ மரபாரமாக திருவரங்கத்துல மட்டும் சம்பாவம் அடியெல்லாம் அந்த கூடத்தர்கள் நாங்கெல்லாம் சம்பாவனை கல்யாண காப்பில் எல்லாம் பண்ணிட்டேன் செல்வ மலபாலபாவுடைய சம்பாவனை தான் பண்ணுவோம் சார் மலபாலபாவுடைய சம்பாவனை எங்க குடும்பத்துல வந்து பண்றதே கிடையாது செல்வ மலபாலபாவுடைய சம்பாவனை தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு திருப்பேர ஜீர்ணயனர் அவர் வழியாகத்தான் நாங்கெல்லாம் வந்தோம் நாங்கள் அந்த கூட ஜீர்ணயனார் சம்பாவனான்னு சந்தியாநாயகம் பண்ணிப்போம் அது அப்புறமா பண்ணிப்போம் பரவரமுனின்னு மற்றவர்கள் பண்ணுவார் பரவாயில்ல சம்பாவனம் பண்ணுவார் ஆனா எங்க கூட்டஸ்தர்கள் எல்லாருமே நாங்கள் பண்ணுவோம் ஆத்ம குணகூட்டஸ்தர்கள் எல்லாரும் செல்வ மனவாளமாவர்கள் சம்பாவனம் அதனால செல்லரங்கர் சீர் என்றால் செல்வ மனவாளமாவர்கள் அவருடைய அருளுக்கு இலக்காக நாம் பெற்றோம் ஆமா அவர் அருள் இல்லைன்னா நாமளே நானே இருக்க முடியாது அப்படி அவருடைய அருள் தான் நமக்கு முக்கியம் அல்ல நாமும் இந்த கட்டத்தை சொல்லலாம் செல்லவர்கள் சீர்களுக்காக பெற்றோம்னு நாமும் சொல்லலாம்னு வேல்குடிசாமி காட்சி அர்த்தம் அதனாலதான் யாரா எப்பப்போ என்னென்ன சொல்றாங்கிறதெல்லாம் உங்களோட குறிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் வியாக்கியானத்தை கிடையாது இதெல்லாம் வியாக்கியானத்தை கிடையாது இப்ப நான் சொன்ன அர்த்தங்கள் கூட டேட் ஞாபகம் இல்லை நான் எல்லாம் குறிப்பு வச்சிருக்கேன் அவர் சுவாமிகிட்ட கேட்ட காலட்சேபத்துல என்னென்ன கேட்டுக்கிறோம் அது அவரும் இன்னும் குறிப்பு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நிறைய நோட்டு நிறைய நோட்டு எழுதி வச்சிருக்கேன் அப்படி ஒரு குறிப்பு எடுக்க முடியலன்னா பாத்துல வந்து உடனே குறிச்சு வச்சிருவேன் நான் டேட் பண்ணி கொண்டு குறிச்சு வச்சிருக்கேன் இந்த எந்த உபன்யாசத்தில் சொன்னாருன்னா குறிச்சு வச்சிருக்கேன் நானே வருஷத்துல இதுக்காக சொல்லுவார் என்ன இந்த ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர்ல சாய் சட்டம் இப்ப நான் சொன்ன அர்த்தங்கள் கூடாவே ஸ்ரீபெரும்புதூர்ல சாய் சட்டம் தண்டரங்க சீரோடு கிழக்காக பெற்றோம்னு சொல்லி கொள்ளலாம் நாமும்னு எங்க சந்தேகம் சொன்ன அதே மாதிரி அந்த இடத்துல உபன்யாசத்திலையும் இந்த அர்த்தத்தை தெரிவித்தார்கள்னால முதல கேட்கிறேன் அடுத்தது திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதி என்ன அந்த திருவரங்கத்துக்கு எந்த ஏற்றம் தென்னாடும் வடநாடும் தொடரும் திருவரங்கம் பெரியாழ்வார் பாசுறது தென்னாடும் கடநாடும் தொழல் பெருவரங்கள்ல முன்னாள் முன்னார்கள் அது தென்னாடுதான் தமிழ் பாஷை விலகி கிடக்கிறது வடநாட்டில் நடந்தா சமஸ்கிருதம் அதான் நமக்கு வடக்கு தெற்குன்னு அப்பவே வடக்கு தெற்குன்னு அப்பவே இன்னைக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது இப்ப சொல்ல வேண்டாம் கடலாத்தியே இருந்தது எதுக்காக சொல்லுவேன் அங்க வடக்கு பக்கத்துல பூரா என்ன இருக்கிறதா சம்ஸ்கிருதம் தெற்கு பக்கத்துல இருக்கிறது பூரா என்னன்னு கேட்டாங்க தமிழ் தான் நன்னா இருக்கக்கூடியது அதனால அந்த இரு பக்கங்களிடம் இருக்கக்கூடிய மதனியர்கள் எல்லாருமே வடநாடு தொழில் திருவரங்கமாக இருக்கிறது அதோடு மட்டும் இல்ல தலையரங்கம் தலையரங்கம் ஆறாவது சூழ்ந்த வரங்கம் ஆறாவது ஆறாவது சோலை அர்த்தம் சோலையை சூழ்ந்த அரங்கம் அர்த்தம் இன்னொன்று என்னன்னு இஸ்லாம முடிஞ்ச உடனே பெரிய பெரிய கதவு போயிடுவா எல்லா ரூபாயும் கொடுத்து சீரகத்துக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அது பள்ளியாவது பாக்கடல் அரங்கம்ன்ற பாசனத்துடைய வியாக்கியானத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விதிதேசங்களுக்குள்ளே கலையாத விதிதேசம் எதுன்னு கேட்டா இந்த திருவரங்கம் தான் இப்போ இது கர்நாடக தேசம் இது ஹெட் குவார்டர் கேட்டா பெங்களூர் அது மாதிரி தமிழ்நாடு எடுத்தாங்க சென்னை மாநகரம் இந்த மாதிரி சீவைத்தவர்களுக்கு தலைநகர விடுங்க தான் திருவரங்கன் திருவரங்கம் தெரியுதா திருவரங்கம் தான் என்னன்னா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க பிரியவன பத்ரா ஸ்ரீமன் தயவு செய்து சொல்லப்படாது ஸ்ரீமன் ஸ்ரீரங்க பிரிய மதுபத்ரவா பிரதமர் சமத்தியா இங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பெங்களூர் ஆளுநர் சொல்லக்கூடாது திருமணம் ஆளுநர் சொல்லக்கூடாது ஸ்ரீரங்கம் ஆளுநர் சொல்லணும் ஏன்னா ஸ்ரீரங்கம் தான் ஒரு வரம் இருக்கு அந்த வரத்துக்கு வேர் இருக்கு அந்த வேர்ல தண்ணி ஊற்றிட்டு இருந்தோமையானால் மரம் நல்லா வளரும் ஆக ஸ்ரீரங்கம் வாழ்ந்தால் மற்ற திசதேசங்கள் எல்லாம் வாழ்ந்துவிடும் இந்த காலத்துல வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு அப்படிதான் வச்சுட்டு இருக்கா இதுக்காக சொல்றேன் அப்படி எல்லாரும் படுகாடு கிடந்தவர்கள் யாக்கானங்களை காட்டுவா படுகாடு கிடந்த ஆச்சாரியார் என்ன ஆழ்வார்கள் பதின்மனாலே பாடப்பட்ட திவ்யதேசம் அது பதின்மனாலே பாடப்பட்ட திவ்யதேசம் அதோடு மட்டும் இல்லாம எல்லாரும் மண்டியில் இருந்த இடம் மண்டின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு ஒரு மண்டு மண்டாமா இந்த பக்கம் மண்டு மண்டா என்ன நல்லா ஃபுல்லா அதுக்கு யாக்கானங்களை காட்டுவா கழுத்தே கட்டளையாக இருந்தோம் அப்படின்னா என்ன சாப்பாடு போட்டு இனிமே கம்ப வச்சு குத்தினாத்தான் உள்ள போகாதுன்னு தெரிகிற வரணும் அந்த மாதிரி வண்டி கிடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கு அந்த மாதிரி திருவரங்கத்துல வண்டி கிடந்தாங்க எல்லாரும் அவ்வளவு ஈடுபட்டு திவரேகம் பிரசங்கா தெரிஞ்சுங்க காத்து வந்தாசன் அவதரிச்சவர் நாட்டமணிகள் அவர் எந்த ஊர்ல ராஜ்யம் பண்ணார் திருவரங்கத்திலிருந்து தான் ராஜ்யம் பண்ணிருக்கார் சுவாமி எம்பெருமானாருக்கு அவதரிச்சார் ஸ்ரீபெரும்பூர்ல அவர் எங்க இருந்து ராஜ்யம் பண்ணினார் இந்த ஊர்ல வந்தா திருவரங்கத்துல வந்தா அந்த மாதிரி தெற்கு இருக்கக்கூடிய ஆழ்வார்களில் அந்தரித்தவரான மனவாளம் அவர்களானோ அவருடைய ஆச்சாரிய திருவாய்மொழி பிள்ளை தேடந்துகளும் திருப்ப ஆட்சி பிரபந்தத்தை தேடந்துகளும் திருவாய்மொழி பிள்ளைகள்